சோதர்களே மனிதன் இந்த உலகத்தில் வருவதற்கு என்று அல்லாஹத்தால ஒரு பிரத்யோகமான வழி அமைத்திருக்கிறான் அந்த வழியில் தான் மனிதன் வர முடியும் வேறு வழியில் வர முடியாது அதே போல மனிதன் வெற்றி பெறுவதென்றால் அதற்கும் ஒரே வழிதான் அல்ல வைத்திருக்கிறான் அந்த வழியில் தான் வெற்றி பெற முடியும் வேறொரு வழி இல்லை யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்களோ தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருந்து பிறகு அல்லாஹ் தன்னுடைய பிரத்யோகமான சக்தியை உபயோகித்து இந்த மனிதனை இந்த உலகத்திலே வெளியே வர வைத்திருக்கிறான் இதற்குத்தான் பித்தரத் இயற்கை என்று பெயர் சொல்லுகிறோம் அல்லாவுடைய சக்தி செலவு செய்திருக்க இயற்கை என்று சொல்லுகிறோம் எனவே எப்படி வருவது என்பது அல்லாவுடைய குதிரத்தை கொண்டுதான் வர முடியுமோ அதிலிருந்தான் மனிதன் உற்பத்தியாக முடியுமோ அதே போல இந்த உலகத்திலே வெற்றி பெறுவது என்று சொன்னால் அல்லாஹருடைய குதிரத்தை கொண்டுதான் அல்லாவுடைய குதிரத்திலிருந்து கிடைத்த பாதையை கொண்டுதான் வழியை கொண்டுதான் மனிதன் வெற்றி அடைய முடியும் அதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹனுடைய சக்தி என்ன சொல்லுகிறது அல்லாஹனுடைய குதிரத்து என்ன சொல்லுகிறது அதிலிருந்து பயன்பெற்றுத்தான் மனிதன் வெற்றி வழி தேட முடியும் அந்த வெற்றிக்குரிய வழிக்குத்தான் இஸ்லாம் என்று பெயர் அந்த வழியை முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் எனவேதான் நாம் உறுதிபெற கூறுகிறோம் இஸ்லாம் என்ற இந்த சாந்தி மார்க்கத்தை விட்டு வேறொரு வழியில உலகம் நிச்சயமாக வெற்றியடைய முடியாது என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் கூறிக்கொண்டிருக்கிறோம் எனவேதான் அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறான் உலகத்திலே வெற்றிக்குரிய வழி என்ன நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அல்யோம அக்மல் திலக்கும் தீனக்கும் அத்மும் தாலைக்கும் ஒரு அவை திலக்கும் இஸ்லாம் தீனா இன்றைக்கு நான் உங்களுக்கு தீனை நான் பூர்த்தியாக்கி கொடுத்து விட்டேன் அதாவது முழு தீனை கொடுத்து விட்டேன் உங்களுக்கு என் புறத்திலிருந்து கொடுக்க வேண்டிய அத்தனை நியமத்துகளையும் கொடுத்து விட்டேன் இஸ்லாம் இது இது இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கம் நீங்கள் செல்ல வேண்டிய வழி நீங்கள் வாழ வேண்டிய வழி என்று நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தாலா தெளிவாக கூறுகிறான் அல்லாஹாலா குரானிலே சொல்லியிருக்கிறபடி இந்த உலகத்திலே யாருக்காவது ஆட்சி கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பெரிய சொத்தும் செல்வம் கிடைத்திருக்கிறது வைத்துக் கொள்வோம் ஆனால் அவைகளின் காரணமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வதாக குரானிலே சொல்லவில்லை மாறாக யாரிடத்திலே தீன் இருக்கிறதோ இஸ்லாம் இருக்கிறதோ அதை கொண்டுதான் நான் பொருந்திக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு மூசா அலி இஸ்லாம் ஒரு காலத்தில் வந்தார்கள் நபியாக அவர்கள் ஒரு மார்க்கம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அது மாற்றப்பட்டு விட்டது ஈசா அலி இஸ்லாமுடைய மார்க்கம் மாற்றப்பட்டு விட்டது இன்றைக்கு ஒரு சமயம் மூசா அலி இஸ்லாமுடைய சரியான மார்க்கம் இருந்து அல்லது ஈசா அலி இஸ்லாமுடைய சரியான மார்க்கம் இருந்து ஆனால் சரியான மார்க்கம் இல்லை அப்படி ஒரு சமயம் இருந்தால் கூட முகமது சல்லா அலிஸ்வரம் கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு அந்த மார்க்கத்தை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைய முடியாது என்பது உறுதி இப்ப நமக்குரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் நாம் முஸ்லிமாக ஆகுவது எப்படி இன்னைக்கு உலகத்தில் பொதுவாக இப்படி நம்பப்படுகிறது நான் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் பிறந்து விட்டால் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்ன நினைக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா இஸ்லாமிய நடைமுறைகள் இருக்கிறதா இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய தோரணை மனிதர்களை விட்டு எடுவிட்டு போய்விட்டது இஸ்லாம் உண்மையிலே வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உறுப்புகள் அத்தனையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் அல்லாஹருடைய சட்டங்கள் என்னவோ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான முறைகள் என்னவோ வழிகள் என்னவோ அவைகளை பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருந்திருக்க வேண்டுமே இன்று கண்ணை உபயோகிக்கிற முறை காதை உபயோகிக்கிற முறை கை கால்களை உபயோகிக்கிற முறை நாம் எப்படி உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாசம் கொண்டு வந்த முறைப்படி இந்த உறுப்புகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய மனம் என்ன விரும்புகிறதோ நம்முடைய உள்ளம் என்ன ஆசிக்கிறதோ அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இன்றைய இஸ்லாம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பொதுவாக வயோதிகர்கள் இருப்பார்கள் அதுபோல வயோதிகர்களுக்கு என்னாகும் எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போய்விடும் சக்தி இருக்காது உறுப்புகளுக்கு சக்தி இருக்காது ஆனால் பேச்சு மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார் நாட்டுக்கு சக்தி இருந்து கொண்டே இருக்கும் பேச்சு மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார் அதே போல இஸ்ராத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சக்தி நம்முடைய உறுப்புகள் இழந்து விட்டன இஸ்ராத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை ஆனால் இஸ்ராத்தை பற்றி பேச சொல்லுங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பூரா இஸ்லாமும் நாவிலே வந்து விட்டது உறுப்புகள் இல்லை எப்படி வயோதிகர்கள் தாங்கள் பேசுவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதில் அவர்கள் சடைவடைவதோ களைப்படுவதோ கிடையாது எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதே போல இன்றைக்கும் இஸ்லாத்தை பற்றி பேச சொல்லுங்கள் எல்லோரும் பேசுவார்கள் எப்போதும் பேசுவார்கள் எங்கும் பேசுவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் எனவேதான் சகோதரர்களே பேசி பேசி பழக்கமாகிவிட்ட காரணத்தினாலே பேசுகிற பெருவியாதி பிடித்து விட்ட காரணத்தினாலே நாம் நம்ம அல்லாஹத்தால இந்த வேலையில கொண்டு வந்து சேர்த்து விட்ட பிறகு கூட நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் தவிர செய்யக்கூடியவர்களாக இல்லை நம்பர் சொல்லுங்கள் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு மணி இல்லை ஒரு நாள் பூரா பேசிக் கொண்டிருப்போம் ஆறு நம்பரை பற்றி ஆனால் ஆறு நம்பர் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று பார்த்தால் அதிலே நாம் மிக தூரத்திலே இருக்கிறோம் ஆறு நம்பரை பற்றி விளக்கம் எழுதுகிறவர்கள் ஏராளமாக உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இதன்படியே தங்களுடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொண்ட ஒரு நபர் முழுவதாக இருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை என்ற பதில் தான் கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது உடனே இவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு உலகத்தார்கள் மற்ற எப்படி நடக்கிறார்கள் அதுபோல இவரும் நடக்க ஆரம்பித்து விடுகிறார் ஏதாவது நிலைமை வர வேண்டும் பிரச்சனை வர வேண்டும் அந்த நிலையிலும் நான் அல்லாஹின் பக்கம் தான் என்னுடைய பார்வையை செலுத்துவேன் என்று உறுதியாக சொல்லக்கூடிய மனிதர்கள் ஒரு நபரை கூட உறுதி சொல்கிறவர்கள் காண முடியவில்லை என்றைக்கும் பூரா இந்த உம்மத்திலே குறைந்தபட்சம் முன்னூத்தி பதிமூணு பேர் அந்த யுத்தத்திலே இருந்தார்கள் அதுபோன்று முன்னூத்தி பதிமூணு பேர் என்ன நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் நான் அவைகளின் பால் என்னுடைய கவனத்தை செலுத்த மாட்டேன் அல்லாஹின் பக்கம் தான் என்னுடைய கவனத்தை செலுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னூத்தி பதிமூணு பேராவது உற்பத்தி ஆகிவிட்டால் பிறகு அல்லாஹத்தாலாதன் காரணமாக இந்த முழு உம்மத்தையும் தாவத்திலே சேர்த்து விடுவான் முன்னூத்தி பதிமூணு பேர் எப்படி அல்லாஹின் பால் மட்டும் தங்களுடைய பார்வையை ஒரு உற்பத்தி ஆகிவிட்டார்களோ அப்பொழுது அவர்களை பதிலுக்கு அல்லாஹுத்தாலா கொண்டு போய் சேர்த்து இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பித்து விட்டால் இப்படிப்பட்டவர்கள் உற்பத்தி ஆகிவிட்டால் என்னுடைய சக்தியை நான் எப்படியெல்லாம் உலக உலகத்திற்கு பிரயோகித்து காண்பிப்பேன் என்பதை அல்லாஹ் தெளிவுபட நமக்கு வரலாற்றில் உணர்த்தி காட்டிவிட்டான் முன்னூத்தி பதிமூணு பேர் வெறுங்கையாக அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை நிராயுதபாதிகளாக மசிதுக்கு வந்தவர்கள் தொடர்ந்து வந்தவர்கள் அப்படியே செல்கிறார்கள் எதற்காக ஒரு ஒரு பிரயாண கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது அது இஸ்லாத்துக்கு எதிராக திரும்ப திரும்ப கூடாது என்பதற்காக அதை தடுத்து நிறுத்துவதற்காக சென்றார்கள் தவிர யுத்தத்திற்கோ சண்டைக்கோ அவர்கள் செல்லவில்லை ஆயுதங்கள் கொண்டு செல்லவில்லை ஆனால் எதிர்பாராத எதிர்பாராத விதமாக இந்த முன்னூத்தி பதிவேருக்கு முன்னாலே ஆயிரத்துக்கு அதிகமான நபர்கள் எல்லா வித தயாரிப்போடு யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள் இவர்கள் நிராயுதபாணிகள் அவர்கள் கையில எல்லாவித ஆயுதங்களும் இருக்கிறது ஆனால் இவர்கள் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார்கள் இந்த முன்னூத்தி பதிமூணு முன்னாலே இப்படி நிலைமை வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள் நாம் ஒரு படையை தடுத்து ஒரு கூட்டத்தை தடுத்து நிறுத்த வந்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த கூட்டம் நம்மை விட்டு விலகிச் சென்று வேறொரு பாதை சென்று மக்காவுக்கு போய் சேர்ந்து விட்டது இப்பொழுது அவர்கள் திரும்ப நம்மை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நிராயவாணிகளாக இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்று அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள் இப்பொழுது நாம் கூடியிருக்கிறோமே இதே நிலையில் தான் கூடியிருக்கிறோம் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் எப்படி எந்த விதமான அதாவது யுத்தத்திற்குரிய தயாரிப்புகள் ஆயுதங்கள் இல்லாமல் அங்கே இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நாம் அவர்களை எழுத்து போராட வேண்டிய நிலை வந்துவிட்டது என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை கேட்டார்கள் இல்லையா அவர்கள் எந்த எந்தவித ஆயுதம் இல்லாமல் இருந்தார்கள் இல்லையா அதே போல்தான் இப்பொழுது நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் நாமும் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது நாம் என்ன செய்யலாம் நாம் வெறுங்கையாக வந்திருக்கிறோம் என்ற யோசனையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை ஆனால் அதே நிலையில் அந்த முன்னூத்தி பதிமூணு பேருடைய நிலையிலே நாம் இருக்கிறோம் அந்த முன்னூத்தி பதிமூணு பேரில் எப்பொழுது இந்த பிரச்சனை முன்னால் வைக்கப்பட்டதோ அவர்கள் எதிர்த்து போராட வேண்டியது இருக்கிறது சொல்லப்பட்டதோ அல்லாஹருடைய மாபெரும் கருவை அதிலே ஒரு நபர் கூட நாயகமே நாங்கள் எந்தவித தயாரிப்பும் செய்து கொண்டு வரவில்லையே நாங்கள் எப்படி போக முடியும் என்று ஒரு நபர் கூட சொல்லவில்லை எங்கேயோ நாம் யாரிடத்திலாவது எல்லா விஷயங்களும் பேசி என்ன சொல்லுகிறீர்கள் என்று மெதுவாக கேட்டால் நான் சும்மா இஸ்திமாவுக்கு வந்துட்டு போலான்னு தான் வந்த எந்த தயாரிப்போட வரல ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு வீட்டுல வேலை இருக்குது இந்த வேலையை அவர் வேலையாவே நினைக்கிற வெற்றியா நினைச்சிருக்கிறார் வச்சு அல்லாஹு தாலா துரியாவுக்கு இதாயத்தினுடைய தீர்ப்பு செய்வார் என்று கொஞ்சம் யோசிங்க எந்த விஷயத்தை வச்சு அல்லாஹு நம்ம இந்த தாய்களை பாதுகாக்கிறதுக்குள்ள வாய்ப்பு எந்த விஷயத்தை பொறுத்து இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் சிந்தியுங்கள் நசூலுல்லாய் சல்லாசன் எப்பொழுது அந்த முன்னூத்தி பதிமூணு சஹாபா கருத்தை கேட்டார்களோ என்ன செய்யலாம் நாம் வெறுங்கையாக வந்திருக்கிறோம் எந்த தயாரிப்பும் இல்லை எந்த ஆயுதம் இல்லை வெறுமனே வந்து இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய எதிரிகள் எல்லாவித தயாரிப்போடு வந்திருக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டபொழுது அதில் தபுக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்தார்கள் மிக அழகாக சொன்னார்கள் பதில் அருமையான பதில் சொன்னார்கள் அடுத்து அதில் துமர் எழுந்தார்கள் அடுத்து அதில் துமர் எழுந்தார்கள் அவர்களும் மிக அருமையான பதில் சொன்னார்கள் அதற்கு பிறகு ஹஜரத் மிக்தாத் அஸ்வத் ரதி தஆலா அவர்களும் அருமையான பதில் சொன்னார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டார்கள் அன்சாரி சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று பெரிய ரசூலுல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து ஒரு அன்சாரி சஹாபி எழுந்திருந்தார் நின்றார் அவர் கேட்டார் நாயகமே எங்களிடத்தில் தாங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் அன்சாரிகளா எங்களிடத்தில் கேட்கிறீர்கள் என்றவர் கேட்டார் ரசூலுல்லா சொன்னார்கள் ஆம் உங்களிடத்தான் கேட்கிறோம் ஏனென்றால் மக்காவில் வைத்து ஹஜ்ஜுடைய காலத்திலே அக்கபா என்ற அந்த இடத்திலே உங்களிடத்தில் பேசும்போது மதீனாவுக்குள் இருந்து கொண்டு யார் முஸ்லிம்களை எதிர்த்தாலும் எங்களை எதிர்த்தாலும் நீங்கள் எங்களுக்காக போராடுவீர்கள் மதீனாவுக்குள் இருக்கும் பொழுது எங்களுக்காக உதவி செய்வீர்கள் எங்களுக்காக போராடுவீர்கள் என்றுதான் நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் மதீனாவை விட்டு வெளியே வந்து நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே உங்களுடைய கருத்தை தான் நான் கேட்கிறேன் என்று சொல்லா சொன்னார் அந்த சஹாபி சொன்னார் கேட்ட பிறகு அன்சாரி சஹாபி சொன்னார் நாயகமே அன்றைக்கு லேயத்தில் அக்கபாவிலே பேசும்போது அந்த கணவாயிலே மக்காலனுடைய கணவாயிலே தங்களிடத்திலே பேசும்பொழுது நாங்கள் மதீனாவுக்குள் இருக்கும் போதுதான் தங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னது உண்மைதான் அன்றைக்கு தங்களை பற்றி கேள்விப்பட்டுத்தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு அதிகமாக தாங்கள் எங்களுடன் இருந்து விட்டீர்கள் தங்களை பார்த்து விட்டோம் தங்களை பார்த்த பிறகு தங்களுடைய பழகிய பிறகு தங்களுடைய தீனை தெரிந்த பிறகு இன்றைக்கு எங்களுடைய உயிர் உடல் பொருள் ஆதி அனைத்திலும் எது தங்களுக்காக செலவாகி விடுகிறதோ அதுதான் பாக்கியம் பெற்றது எது எங்களுடைய ஆசைக்கு செலவாகிறதோ அதுவெல்லாம் அபாக்கியமானது என்பதை புரிந்து கொண்டோம் தாங்கள் என்ன சொல்லுவீர்களோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார் சோதர்களே இன்றைக்கு உம்மத்துடைய நிலைமை நம்முடைய கண் முன்னாலே இருக்கிறது யாருக்கும் எந்த விதமான சுயமான பாதுகாப்பு இல்லை அவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பில்லை உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லை உரிய பொருள்களுக்கும் பாதுகாப்பில்லை தீனுக்கும் ஈமானுக்கும் பாதுகாப்பில்லை எந்த பாதுகாப்பும் இல்லாத நிர்கதியான நிலையில் இந்த உம்மத்து இருக்கிறது என்பது நம்முடைய கண் முன்னாலே இருக்கிறது இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த உம்மத்தோட எல்லா விஷயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்த உம்மத்து முழுவதையும் தாயாக ஆக்க வேண்டும் நூத்தி நாம் தெளிவாக பார்ப்போமே ஆனால் அவர்களை ஒரு நபர் கூட உலகத்தினுடைய தேவைகளை சொல்லி ஆகரத்தினுடைய தேவையை பிற்படுத்தியாக பார்க்க முடியாது உலகத்துடைய தேவை சொல்லி ஆகரத்துக்காக வந்த தேவையை பிற்படுத்தியதாக ஒரு நபரை கூட அதில் பார்க்க முடியாது இந்த கூட்டம் இது அதிகமானவர்கள் நாலு மாதம் கொடுத்தவர்கள் அல்லாவுடைய பாதையிலே நேரம் கொடுத்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இன்றைய நிலையிலே இந்த வேலைக்காக வேண்டி முழுமையாக தாங்கள் தயாராகாவிட்டால் இந்த உம்மத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பும் எந்த விதமான நல்ல முடிவும் தீர்ப்பும் அல்லாஹிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் இடத்தில் அபிப்பிராயம் கேட்ட பிறகு பிறகு ரசூலுல்லாஹி சலாசம் புறப்பட்டு செல்கிறார்கள் அந்த இரவு அந்த இரவு எதிரா எதிரிகளுடன் போராடுவதற்கு முன்னாலே அந்த இரவு அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருந்த அந்த இணைப்பு அந்த லயிப்பு அந்த கவர்ச்சி அந்த ஈர்ப்பு உண்மையிலே உலகத்திலே சரித்திரத்திலே பார்க்க முடியாது சகோதரர்களே இந்த உலகத்தோட எந்த வசதியும் பக்கம் அவர்கள் முன்னோக்கவில்லை உலகத்தோட எந்த ஆயுதங்கள் பக்கம் முன்னோக்கவில்லை உலகத்திலிருந்து எந்த உதவி வரும் என்றும் எதிர்பார்க்கவில்லை அவர்களுடைய அத்தனை பேருடைய கவனமும் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும் அல்லாஹிலிருந்து மட்டும் இருந்தது என்பதுதான் அவர்கள் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது ரசூலுல்லாய் சல்லல்லாசம் அவர்களே தங்களுடைய சகாபாக்களுடனே அந்த இரவு முழுவதும் அல்லாஹிற்கு முன்னாலே துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இரவு முழுவதும் கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹின் பக்கம்தான் அவர்கள் பார்வை இருக்கிறது அல்லாஹிடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஹிஜரத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாய் சல்லாசம் அவர்கள் மக்காவிலே இருந்தார்களே ஹிஜரத்துக்கு முன்னாலே அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சிரமங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் சகிக்க முடியாது சொல்ல முடியாது அளவுக்கு இருந்தாலும் கூட ஆனால் யாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லலாம் அங்கு துவா செய்யவே இல்லை அங்கே மக்காவிலே என்னென்ன கொடுமை நடந்தது ஒரு குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அம்மார் இப்னு யாசிர் யாசிருடைய நிலையம் அதுதான் அம்மாருடைய நிலையம் அதுதான் மீண்டும் அவருடைய சுமையாவுடைய நிலையம் அதுதான் பூரா குடும்பமும் தொல்லைப்படுத்தப்படுகிறது துன்பப்படுத்தப்படுகிறது சுடுகிற அந்த மனைவியிலே மல்லக்க படுக்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய நெஞ்சுகளிலே பாறைகள் ஏற்றி வைக்கப்படுகின்றன உடலெல்லாம் கொப்பளித்து அப்படியே கொட்டிக் கொண்டிருக்கிறது சீலும் சலமும் வந்து ஒடித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் படுகிற தொல்லை இவ்வளவு என்று சொல்ல முடியாது கண்ணாலே காண முடியாது சகிக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த வழியாக போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் அம்மார் ஹஜரத் யாசிப் இவர்கள் எல்லாம் இதுபோல இன்னும் பல சஹாபாக்கள் தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இந்த அம்மார் அவர்கள் பக்கமாக யாசிர் அவர்கள் பக்கமாக ரசூலுல்லா போகிறார்கள் அவர்களுடைய கஷ்டம் பார்த்து அவர்களுடைய பார்வை ரசூலுல்லாவின் பக்கம் படுகிறது யாசிருடைய பார்வை ரசூருல்லா பக்கம் படுகிறது ரசூருல்லா துவா செய்தால் இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி விடுவே நினைக்கிறார்கள் சொன்னார்கள் ரசூருல்லா ஸல்லல்லாஹு சபரன் யார யாசிர் யாசருடைய குடும்பத்தார்களே பொறுமையாக இருங்கள் இருக்கும் ஜன்னா உங்கள் உங்களுடைய மாதாவுடைய இடம் சொர்க்கம் என்று சொன்னார்கள் அதற்கு ஹப்பாபின் அரத் ரதியல்லாஹு தலானு மக்காவிலே தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக எந்த வேலைக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அனுப்பினானோ அதை செய்வதற்காக தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு காவிரான பெண்ணுடைய அடிமையாக இருக்கிறார்கள் அந்த பெண் என்ன செய்கிறாள் அந்த பெண் என்ன செய்கிறாள் இவர்கள் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டது தெரிந்து இவர்களை துன்புறுத்துவதற்காக வேண்டி நெருப்பு கங்குகளை ஒன்று சேர்க்கிறார் நெருப்பு கங்குகளை ஒன்று சேர்க்கிறார் இவர்களுடைய ஆடைகளை கலந்து கலைந்து விட்டு அந்த நெருப்பின் மீது ஹசரத் ஹப்பாவை படுக்க வைக்கிறார் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே நெருப்பின் மீது படுக்க வைக்கிறார் அந்த பெண்மணி அப்படியே உடம்பு எழுந்து விடுகிறது குறிப்பாக இழுப்பினுடைய சதையெல்லாம் அப்படியே வெந்து அதிலே விழுந்து கொண்டிருக்கிறது அங்கே கொப்பளங்கள் சொல்ல முடியாது வேதனை சொல்ல முடியாது நெஞ்சின் மீது கல் இருக்கிறது அசையக்கூட முடியாது கீழே நெருப்பு மேலே பாறை ஆனால் அந்த பெண்மணிக்கு ஈவு இரக்கம் என்பதே கிடையாது இப்படி நடந்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி சந்தித்த போது ரசூலுல்லாஹ்விடத்திலே தங்களுடைய வெந்து போன இடுப்பை காண்பித்தவர்கள் கேட்டார்கள் நாயகமே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சோதர்களே அந்த பதிலுடைய இரவு சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட இரவு அந்த ஒரு இரவு எந்த விதமான முகாந்திரங்கள் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய உயிர் வேண்டுமா கொடுக்க தயார் ஆனால் தீனுடைய உயிர் போகக்கூடாது தீன் சாகக்கூடாது நாங்கள் சாகலாம் ஏனென்றால் நாங்கள் சாக வேண்டியவர்கள் சாக செத்து தீருகிறவர்கள் நாங்கள் சாகலாம் ஆனால் தீர் சாகக்கூடாது இந்த துடிப்போடு உயிர் துடிப்போடு சாவாக்க இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாசலம் துவாவிலே லயித்திருக்கிறார்கள் அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவோடு இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவோடு லயித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் கடைசி ஒரு கட்டத்தை கேட்கிறார்கள் அல்லாஹுமையின் தொழிலக்க ஹாலிகளை சாபா லன் தோபது பாது யாழ்லா இந்த சிறு கூட்டம் இன்றைக்கு இன்றைக்கு அழிக்கப்பட்டு போய்விடுவானால் இந்த பதில் யுத்தத்திலே இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு போய்விடுவானால் பிறகு இந்த உலகத்திலே யாழ்லா உன்னுடைய பெயர் சொல்லுகிறவர்களோடு இல்லாமல் போய்விடலாம் யாழ்லா இந்த கூட்டத்தை அழித்து விடாதே அழித்து விடாதே ரசூலுல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சாபக்கள் தங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதுதான் இன்றைய நம்முடைய தேவை சோதனை குரானுடைய பாஷையிலே இந்த நிலைக்கு அதாவது அந்த இரவிலே சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் உலகத்துடைய எதன் பக்கம் தங்களுடைய கவனம் செலுத்தாமல் அல்லாவுடைய சக்தி மட்டும் நம்பி அவர்கள் எதற்கும் தயாராக இருந்தார்கள் இல்லையா அந்த நிலைக்கு குரான் பெயர் வைக்கிறது இஸ்லாசாவுடைய நிலை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு அல்லாஹின் பக்கம் திரும்புகிற நிலை இஸ்திலாசா என்று குரான் சொல்லுகிறது இந்த இஸ்திலாசாவுடைய நிலை வந்துவிட்டால் உலகத்தில் பக்கம் எந்த கவனம் இல்லை அல்லாஹின் பக்கம் முழு கவனம் இருக்கிறது அல்லாஹ் செய்கிறவன் ஆக்குகிறவன் அழிக்கிறவன் எடுக்கிறவன் கொடுக்கிறவன் அத்தனையும் அல்லாஹான் எனவே அல்லாஹின் பக்கம் கவனம் இந்த நிலை இஸ்திலாசாவுடைய நிலை வந்துவிட்டால் பிறகு அல்லாஹுடைய உதவி எப்படி இரண்டும் என்று சொல்ல முடியாது நண்பர்களே சோதரே இங்கிருந்து அல்லாஹின் பக்கம் இஸ்திலாசா போய் கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் இஸ்திலாசா போய் கொண்டிருக்கிறது என்ன அர்த்தம் முழு கவனம் என் பக்கம் எதன் பக்கம் எந்த கவனம் இல்லை முழு உலகம் ஒன்றும் செய்யாது தெரியும் அவர்களுக்கு இஸ்லாத் அங்கிருந்து போய் கொண்டிருக்கிறது அங்கிருந்து பதில் வந்து கொண்டிருக்கிறது என்ன பதில் சஹாபாக்களே அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய நபியே கவலையே படாதீர்கள் அங்கே ஆயிரம் பேர் என்றால் என்னுடைய மலக்கள் ஆயிரம் பேர் வருகிறார்கள் அங்கே ஆயிரம் என்றால் என்னுடைய மலக்கு எத்தனை பேர் ஆயிரம் பேர் வருகிறார்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிடித்துக்கொள் நீங்கள் கவலையே படாதீர்கள் அல்லாவுடைய பதில் வரும் வந்தது அடுத்து சொன்னான் இல்லை அவர்கள் ஐயாயிரம் பேர் வருவார்கள் என்றால் நாமும் ஐயாயிரம் பேரை அனுப்புவோம் யாரையும் அழிப்பதற்கு இந்த எண்ணிக்கை எனக்கு தேவையில்லை அல்ல சொல்கிறான் குரானில் சொல்கிறான் யாரையும் அழிப்பதற்கு ஆயிரம் பேரை அழிப்பதற்கு நான் ஆயிரம் பேர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஐயாயிரம் பேருக்கு ஐயாயிரம் மலைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எண்ணிக்கையை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த எண்ணிக்கையை கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இல்லை என்றால் நான் அழி என்றால் அத்தனை பேரும் அழிந்து போவான் அல்லாஹ் சொன்னான் இதற்கு முன்னாலே சமூக கூட்டத்தினர்கள் சுயபரிசாத்துறை கூட்டத்தினர்கள் இவர்களை எல்லாம் நாம் அழித்து காண்பித்திருக்கிறோம் எப்படி ஒரே ஒரு மலக்களுடைய ஒரே ஒரு சப்தம் அத்தனை கூட்டமும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கிறது நமக்கு ஆயிரம் ஐயாயிரம் தேவையா நம்முடைய சக்திக்கு ஒரு மலக்கு போதும் ஒரு மலக்குடைய ஒரு சக்தி போதும் ஒரு சத்தம் போதும் கௌமே ஆத் உலகத்திலேயே மாபெரும் வலுவை அல்லாஹுத்தான் இருந்திருந்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மன் அஷத் மின்னா குவ்வா எங்களை விட சக்தியிலே கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது பிறந்திருக்கிறானா என கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அல்ல அவர்களை ஒரு சிறிய ஒரு சிறிய அதாவது சப்தத்தின் மூலமாக அத்தனை பேரையும் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டானே அவனுக்கு எண்ணிக்கை என்ன தேவை இருக்கிறது வேறு வசனுடைய உதவி என்ன தேவை இருக்கிறது நோகலை சலாத்துடைய ஹோம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற மார்க்கம் கொடுக்கப்பட்ட நபி அந்த கோம் நபியுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட வெள்ளப்பிறையை ஏற்படுத்தினால் முழு உலகத்தில் மனிதர்கள் அறிந்து போனார்கள் சாதாரண ஒரு படைகளே சாதாரண ஒரு கப்பலிலே ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் காப்பாற்றியும் காட்டியிருக்கிறான் எனவே அல்லாஹிலிருந்து ஈமான் கொண்ட ஒவ்வொருவரிலிருந்தும் அல்லாஹ் இரண்டு விஷயத்தை கேட்கிறான் ஒன்று ஹிஜரத்துக்கு முன்னாலே சஹாபாக்கள் எப்படிப்பட்ட உழைப்பு எப்படிப்பட்ட உறுதியான உழைப்பு செய்தார்களோ அது போன்று உறுதியாக நின்று தங்களுடைய உடமைகளையும் தங்களுடைய உயிர்களையும் இந்த தீனுக்காக கொடுக்க தயார் என்ற நிலையில் இருக்கிற அந்த உறுதியான உழைப்பை அல்லா எதிர்பார்க்கிறான் யாரெல்லாம் இஸ்லாத்திலே அந்த இணைந்து கொண்டார்களோ ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட இதுதான் நீங்க இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் ஈமானை ஒப்புக்கொண்டீர்கள் இப்பொழுது உங்களுடைய வேலை என்ன ஈமானுடைய தன்மை என்னவோ ஈமானுடைய சிவத் என்னவோ அதை உங்களிடையே கொண்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொழுகையினுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இது அவர்களுக்கு கோரப்பட்டது சிவத்தை சலாத்துடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று சகவாக்கரத்தை எல்லாம் விரும்பினான் சொல்கிறோம் சிவத்தை சலாத் என்ன நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொழிலுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு மனிதரும் நான் அல்லாஹை பார்க்கிறேன் அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் தெய்வம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தொழுகையில் இருப்பார் அல்லவா இதே போன்று தொழுகைக்கு வெளியிருக்கிற எல்லா நிலையிலும் இருபத்தி நாலு வரை நேரத்திலும் என்னுடைய அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே நான் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற தன்மையை ஒரு மனிதன் உண்டு பண்ணிக் கொள்வதற்கு பெயர் தான் சிவத்தை நான் எப்பொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு மூமின் என்று சொல்கிறோமோ எல்லா நிலையிலும் எங்கிருந்தாலும் சரி எப்பொழுது இருந்தாலும் சரி எந்த நேரமானாலும் சரி எல்லா நிலையிலும் அல்லாஹனுடைய ஹுக்கமை பூர்த்தி செய்யக்கூடியவராக நாம் ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை சிபத்தை சலாத் தொழுகையினுடைய சிபத்தின் மீது வந்து விடுவானால் எல்லா பாவங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவது என்பது மிகவும் இலகுவானதாக ஆகிவிடும் எல்லா பாவங்களை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குரிய சக்தியை தன்னிலே சிவத்த மூலமாக ஒரு மூமின் ஏற்படுத்திக் கொள்வாரே ஆனால் பிறகு அவன் எழுந்து எந்த பாவம் நிகழாத நிலை வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் அதைத்தான் தக்குவா என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களை முத்தகை என்று சொல்லுகிறோம் இந்த சிவத்த யாருடைய வாழ்க்கையில வந்து விடுகிறதோ அவர்கள் முத்தக்கைகளாக ஆகிவிடுகிறார்கள் அல்லாஹனுடைய சொல்படி யாரிடத்திலே தக்குவா வந்து விடுகிறதோ பிறகு அல்லாஹுவே அவர்களுக்கு ஹிதாயத்தினுடைய பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார் தக்குவாவுடையவர்களுக்கு குரானிலே வாதா செய்திருக்கிறார் ஒன்று ஹிதாயத்து கொடுப்பேன் என்று இரண்டாவது எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்குரிய இலகுவான வரியை கொடுப்பேன் என்று சொல்கிறான் பிரச்சனை வரும் ஆனால் தக்குவா இருந்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்வதற்குரிய எல்லா வரிகளும் அல்லாஹ் தந்து விடுகிறான் மூன்றாவதாக அல்லா சொல்கிறான் நீங்கள் நினைக்காத விதத்தில் நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹால இரணத்தையும் கொடுப்பான் பதில் யுத்தம் நடந்தது பதில் யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது அவர்களுடைய அந்த தன்மையின் காரணத்தினாலே அந்த உயர்ந்த அவர்களுடைய பிடிப்பின் காரணத்தினாலே வெற்றி கிடைத்தது அந்த வெற்றிக்கு பிறகு அவர்களை சுகமாக இருங்கள் என்று எல்லாம் சொல்லிவிட்டு விடவில்லை சுகமான வாழ்க்கை கொடுத்து விட்டு விடவில்லை அதற்கு பிறகு உகது வந்தது அதை விட பெரிய தியாகம் கொடுக்க வேண்டியது வந்தது உகதிலே மிகப்பெரிய தியாகம் ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழுவை சகாபாக்குடைய குழுவை ரசூலுல்லாய் சல்லாசலம் ஒரு கணவாயிலே நிறுத்தி வைத்தார்கள் இந்த ஐம்பது பேரும் இங்கேயே இருக்க வேண்டும் நீங்கள் எங்கிருந்து நகரக்கூடாது என்று சொல்லி பாதுகாப்பிற்காக வேண்டி நிறுத்தி வைத்திருந்தார்கள் அடுத்து நான் சொல்லும் வரை நீங்கள் இங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அங்கே பாதுகாப்பிற்காக இருக்க வைத்தார்கள் இவர்கள் அங்கே கணவாயை அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே போராட்டம் நடந்தது வேலை ஆரம்பித்து விட்டது ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வந்த காரணத்தினாலே பாத்தில் புறமுதுகு காட்டி ஓடியது பாத்தில் புறமுது காட்டி ஓடியது மட்டுமல்ல தங்களிடத்தில் இருந்த எல்லா சாமான்களை விட்டுவிட்டு அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் பாத்தில் ஓட ஆரம்பித்தது சோதனை இவர்கள் பொருள்களை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது அவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து அங்கே ஐம்பது பேர் நின்றார்கள் அல்லவா அவர்களே ஏறக்குறைய நாற்பது பேருடைய மனதிலே இந்த பொருள்களை எடுக்க வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது இயற்கை மனித இயற்கை அதுவரை கனிமத்துடைய பொருளை எப்படி பங்கிட வேண்டும் கனிமத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் இறக்கிய இறங்கவில்லை அந்த சட்டம் அதுவரை இறங்கவில்லை யார் எந்த பொருளை எடுப்பார்களோ அவர்களுக்கு சொந்தம் அப்படித்தான் இருந்தது எனவே அதிலே பத்து பேர் மீதம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பொருளை எடுக்கலாம் ஈமானுடைய முயற்சி ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் இது மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு இருந்தது ஆனால் இயற்கையின் ஆசையின் காரணத்தினாலே அவர்களுக்கு இந்த பொருளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் வந்துவிட்டது அமீர் அந்த படையினுடைய அமீர் அந்த குழுவினுடைய அமீர் எவ்வளவு சொல்லி பார்த்தால் நீங்கள் போகக்கூடாது சொல்ல வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய அடுத்த உத்தரவு அரசுடைய அடுத்த உத்தரவு ஒருவரை நாம் இங்கிருந்து நகரக்கூடாது என்று எவ்வளவு சொல்லி பார்த்தால் ஆனால் அவர்கள் அதற்கு பலவித காரணங்கள் காட்டினார்கள் இல்லை ரசூலுல்லா இதற்குத்தான் சொன்னார்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அர்த்தம் ஏதோ அவர்களுக்கு பட்டதுதான் சரியான அர்த்தத்தை அவர்கள் என்று நினைத்தார்கள் அதை சரி என்று நினைத்தார்கள் அந்த அர்த்தத்தை சொல்லி அவர்கள் அங்கிருந்து நகர ஆரம்பித்தார்கள் சோதர்களே நாற்பதே பேர் இந்த உம்மத்திலே நாற்பதே பேர் தங்களுடைய நோக்கம் என்னவோ எந்த நோக்கத்திற்காக ரசூல்லா நிறுத்தினார்களோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யாமல் அவர்கள் இந்த உலகத்திலே பொருள் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு சின்ன ஆசை அந்த ஆசையின் காரணமாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு நடந்த ஆரம்பி நகர ஆரம்பித்த காரணத்தினாலே நகர ஆரம்பித்த காரணத்தினாலே எத்தனை பேர் நகர்ந்தவர்கள் நாற்பது பேர் தான் புறா உம்மத்திலே புறா உம்மத்திலே நாற்பது பேர் தான் அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை விட்டு கொஞ்சம் நகர ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய உதவி எடுபட்டு போய்விட்டது உமத்தை விட்டு சோதர்களே எங்க பத்து பேர் நின்றார்கள் அதரத் காலித் ரவி அல்லாஹ் தாலானு பின்னால் முஸ்லீமானார்கள் அப்பொழுது முஸ்லீமாக இருக்கவில்லை அவர்கள் பின்பக்கமாக இந்த பத்து பேர் இருந்த இடத்திற்கு வந்து இந்த பத்து பேரையும் ஷஹீதாக்கிவிட்டு அவர் நேராக முஸ்லிம்கள் இருந்த இடத்துக்கு தன்னுடைய படையோடு வந்து விடுகிறார் இந்த பக்கம் ஹாலிதனுடைய படை வருகிறது இந்த படை வருகிறது என்று தெரிந்தவுடனே வேகமாக திரும்பி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா அவர்களும் திரும்பி வந்து விட்டார்கள் அந்த புறம் அவர்கள் வந்து விட்டார்கள் இந்த புறம் இவர்கள் வந்து விட்டார்கள் நடுவிலே சகாபாக்களும் ரசூல்லாவும் சகாபாக்களும் ரசூருல்லாவரும் திருகையிலே சிக்கிய தானியம் போல அவர்களுக்கு மத்தியிலே சிக்கிக் கொண்டார்கள் எழுபது சகாபாக்கள் செய்தானார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அதாவது நமக்கு அப்படி ஏற்பட்டிருக்க கூடாது அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது எழுபது சகாபாக்கள் செய்தானார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அதாவது நமக்கு அப்படி ஏற்பட்டிருக்க கூடாது அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது கோல்லாய் சல்லல்லாசனுடைய பற்கள் அந்த யுத்தத்திலே உடைவிட்டு விட்டது முகத்திலே அந்த போட்டிருந்த முகத்திலே போட்டிருந்த அந்த இரும்பு வளையம் அது முகத்திலே நுழைந்த காரணத்தினாலே கடுமையான காயம் ஏற்பட்டு விட்டது ரசூல்லாய் சல்லாசலம் மயக்கமுற்ற நிலையிலே ஒரு குடியிலே போய் விழுகிற நிலைக்கு ஆகிவிட்டார்கள் நாற்பதே பேர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவோ சோதர்களே அல்லாஹுத்தான இந்த உம்மத்துக்கு பிறகு தௌகி கொடுத்திருக்கிறான் இந்த உம்மத்திலே யாரெல்லாம் சேர்ந்தார்களோ ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கே அதிலே நிலைப்பாடாக இருக்க அதிலே எந்த விதத்திலும் தடுமாறாமல் இருக்க அல்லாஹுத்தான தௌகி தந்தான் அஹாப் ஹந்த குத்தம் என்று சொல்லுகிறோமே அதிலே சஹாபாக்குடைய தியாகங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் வந்ததுதான் மதீனா மக்காவை சுற்றி மதீனாவை சுற்றி எவ்வளவு பேர் அல்லாஹ் ஏற்காதவர்கள் இருந்தார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒன்றாக வந்திருந்தார்கள் இன்றைக்கு மதீனாவை முற்றுகையிட்டு அதை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது என்ற தீர்மானத்தோடு அக்கம் பக்கம் இருந்த அத்தனை காவிர்களும் ஒன்று சேர்ந்து வந்திருந்தார்கள் வருவதற்கு முன்னாலேயே செய்திகள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் என்ன செய்தி நாடே திரண்டு வருகிறது எல்லா கபீராக்களும் திரண்டு வருகிறார்கள் மாபெரும் படை வருகிறது எதற்காக மதீனாவை முற்றுகையிட்டு இந்த ஈமானுடையவர்களையும் சிவத்தை சலாத்தின் மீது தங்களுடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறார்களே இவர்களை முத்தோடு அழித்து விடுவதற்காக மாபெரும் படை மாபெரும் படை திரண்டு வருகிறது என்ற செய்தி அனுப்பிக் கொண்டிருந்தார்கள் எதற்காக தெரியுமா செய்தியை கேட்டு இவர்கள் பயந்து விட வேண்டும் என்பதற்காக இத்தனை செய்திகளையும் கேட்டுக்கொண்டார்கள் சாபாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது செய்தி பெரிய படை வருகிறது என்று பெரிய யுத்தம் நிகழப்போகிறது என்னென்னவோ செய்தி மதீனா முற்றுகையிடப்பட போகிறது நீங்கள் அழிந்து அழிய போகிறீர்கள் எல்லா செய்தியும் கேட்டுவிட்டு அவர்கள் நிம்மதியாக ஒரே ஒரு பதில் தான் சொன்னார்கள் அவன் வக்கீல் அவன் நசீர் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் ஹஸ்புல்லாஹ் அல்லாஹ் போதுவனாக இருக்கிறான் நேமல் வக்கீல் எங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களே ஆக உயர்ந்த அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறார் எங்களுக்கு எதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று சொன்னார்கள் பயப்படுவதற்கு பதிலாக வரட்டுமே எதிரிகள் அல்லாஹருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள் நான் மக்காவில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டால் மக்காவாசிகள் மட்டுமில்லை அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை கபீராக்களும் திரண்டு வந்து மக்கா மதீனாவை முற்றுகையிடுவார்கள் என்ற செய்தி ஏற்கனவே ரசூல் சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருந்த செய்திதான் எனவே இந்த செய்தி கேட்டு அவர்கள் பயப்படவில்லை அச்சப்படவில்லை அவர்கள் அல்லாஹி மீது நம்பிக்கை கொண்டிருந்ததாலே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இந்த மதீனாவாசிகளுக்கு அன்சார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருந்தார்கள் நான் மதீனாவுக்கு வந்த பிறகு என்னுடைய தீனுக்காக உங்களுடைய உயிர் போகுமானால் என்னுடைய தீனுக்காக உங்களுடைய உடைமைகள் பறிபோகுமானால் என்னுடைய தீனுக்காக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அர்ப்பணித்து விடுவீர்களே ஆனால் அல்லாஹு தால உங்களுக்கு இதற்கு பகரமாக மிக பெரும் சொர்க்கத்துடைய நசீபை கொடுப்பார் என்ற செய்தி சஹாபாக்களுக்கு அன்சார்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது பூரா அன்சார்கள் முமின்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் மீது உறுதி கொண்டவர்கள் எதிரிகள் வருகிறார்கள் எதிரிகள் வருகிறார்கள் கொல்ல வருகிறார்கள் குண்டு தீர்க்க வருகிறார்கள் வாழ்க்கை முடிக்க வருகிறார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆம் வரட்டும் வரட்டும் எங்களை அவர்கள் கொன்று விடுவார்கள் நாங்கள் ஷஹீதாகுவோம் ஜன்னத்துக்கு செல்லுவோம் ஆனால் ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி இதை பற்றி மிகவும் சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள் சோதர்களே ரசூலுல்லாய் சலா என்ன கவலையில் இருக்கிறார்கள் வருவார்கள் எதிரிகள் வருவார்கள் யுத்தம் செய்வார்கள் என்னுடைய சகாபாக்கள் எந்தவித தயக்கம் இல்லாமல் அவர்களோடு சென்று போராடுவார்கள் போராடி தங்களுடைய எது இழந்தாலும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை இழப்பதற்கு ஆகப்பெரிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் உயிர்தான் அந்த உயிரை இழந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் இழக்கப்படுகிற உயிருக்கு பகரமாக இழக்கப்படுகிற உலக செல்வங்களுக்கு பதிலாக கிடைக்கப் போவது என்ன இழப்பது இது கிடைப்பது சொர்க்கம் முஸ்லிம் மூமின் ஷஹீதாகுவார் ஜன்னத்துக்கு கேள்விகளுக்கு இல்லாமலே போகுவார் இது சரி அதே நேரத்தில் ஒரு முஷ்ரிக் அவன் செத்து போவானே ஆனால் தன்னுடைய ஈமான் இல்லாத நிலையை செத்து போவானே ஆனால் அவன் நரகத்துக்கல்லவா போவான் இதை பற்றிய சூழ்நிலை சராசரம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் என்ன செய்யலாம் என்ன செய்தால் யுத்தம் நடக்காமல் இருக்கும் அங்கேயும் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது எதிரிகள் தான் ஆனால் சட்டத்துக்கு போக வேண்டும் இதுக்கு என்ன வேண்டும் யுத்தம் நடக்கக்கூடாது என்ன செய்யலாம் ரசூல்லா யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபா கருதும் கேட்கிறார்கள் எல்லா சாபாக்களையும் மசோராவுக்காக ஒன்று கூட்டினார்கள் என்ன செய்யலாம் யுத்தம் நடக்காமல் இருக்க சல்மான் சல்மான பாரிசி பாரசீக நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் ஈமான் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எழுந்து சொன்னார்கள் நாயகமே எங்களுடைய நாட்டில் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வந்த வந்தா வந்த போதெல்லாம் நாங்கள் யுத்தம் நடக்காமல் இருக்க என்ன யுக்தி கையாளுவோம் என்று சொன்னால் எதிர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அகல் தூண்டி விடுவோம் குறி தோண்டி விடுவோம் கிளர்ச்சி விட மிக பெரிதாக தோண்டி விடுவோம் அவர்கள் எந்த பக்கம் வர முடியாது நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் யுத்தம் நிகழாது இதுதான் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கையாண்ட யுக்தி என்று சல்மானே பாரிசி ரவி அல்லாஹு சொன்னார்கள் சோதரிலே அங்கே மசோதா நடந்தது எதற்காக எந்த ஒரு முஷிரிக்கும் சிறுக்குடைய நிலையிலே செத்து போய் அவன் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்கு அங்கே மசோதா நடந்தது இன்னைக்கு இங்கே மசோதா நடக்கிறது எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு மூமினும் தாயாக இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது எல்லோருமே தாயாக வேண்டும் அதை கொண்டுதான் வெற்றி கிடைக்கும் என்பதற்காக இந்த மசோதா நடந்து கொண்டிருக்கிறது சோதரர்களே அங்கே முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சியில சாவாக்கள் பசி பட்டினி வரலாறு படிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இன்னும் படிக்க வேண்டும் பசி பட்டினி உலகத்திலே நிகரில்லாத அந்த கடுமையான நேரம் தங்களுடைய வயிற்றிலே கல்லை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சாதாரண விஷயம் அல்ல இது கேட்பதற்கு சாதாரணம் கேட்டு கேட்டு பழக்கம் எனவே சாதாரணம் ஆனால் வயிற்றிலே கல்லை கொண்டு கடலை கட்டிக்கொண்டு அந்த பசியோடும் தாகத்தோடும் அந்த கொடுமையிலே அந்த கடுமையிலே கந்த தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் முஷிரிக்குகள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம் நாலு நாலு மாதத்துக்காக அல்லாவுடைய பாதையில புறப்பட்டு ஒவ்வொரு மசிதிலும் போய் அங்கே தங்கி இந்த உம்மத்தை சார்ந்த எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களில் யாருமே தாவத்துக்கு அப்பால் இருக்கக்கூடாது தாவத்துக்கு அப்பால் இருந்து தங்களுடைய ஈமான் ஈமானுடைய அமால்களை அவர்கள் செயல்படாமல் போய்விடக் கூடாது அதற்காக வேண்டி நாம் மசிதிகளை போய் இருந்து இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் சந்திப்போம் பேசுவோம் எப்படியாவது அவர்கள் இந்த தாவத்திலே ஈடுபடுவதன் மூலமாக தங்களுடைய ஈமானை பரிபூரணமாக்கிக் கொள்வதுடனே மற்றவருடைய ஈமானையும் பரிபூரணமாக்க தாவத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இங்கே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்றைய கவலை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள தயாரில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே போல உம்மத்தை பற்றி கவலைப்பட்டது மட்டுமல்ல உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரை பற்றியும் ஒருவர் தேடி வருகிறார் அவருடைய கை வெட்டப்பட்டு விடுகிறது சட்டம் அது சட்டத்தை தவிர்க்க முடியாது அல்லாவுடைய சட்டம் மாறு செய்ய முடியாது ரசூலுல்லா வெட்ட சொல்லி விட்டார்கள் ஆனால் கை வெட்டப்பட்ட பிறகு ரசூருடைய உத்தரவுப்படிதான் கை வெட்டப்பட்டது கை வெட்டப்பட்ட பிறகு ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஒரு மனிதருடைய கை வெட்டப்பட்டு விட்டது அவர் இனி தன்னுடைய வாழ்க்கை பூராவுமே கையில்லாமல் இருப்பாரே மக்கள் பார்ப்பவர் எல்லாம் இவர் திருடினார் என்று சொல்வாரே சொல்லுவார்களே என்ன இவருக்கு எவ்வளவு வெக்கம் வந்துவிடும் என்று ரசூல்லாய் சல்லாசலம் ஒவ்வொரு உம்ம ஒரு உம்மத்தில் உள்ள ஒரு நபருக்காக இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த முழு உம்மத்தை பற்றி சிந்திக்கவோ கவலைப்படவோ அழுகவோ நாம் தயாரில்லை சோதர்களே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய கிருபையினாலே அவர் தாவத்தில் ஈடுபடுவது மட்டுமல்ல எல்லா அமல்களையும் செய்த எல்லாவுடைய பொருத்தத்தை சம்பாதித்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும் இதை செய்வதற்காக நாம் எல்லாவுடைய பாதையிலே வெளியே இருக்கிறோம் இதை செய்வதற்காக நாம் அல்லாவுடைய பாதையில புறப்படுகிறோம் எனவே அவ்வளவு பேரும் இருக்கிற அவ்வளவு பேரும் முயற்சி செய்யுங்கள் நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம் குறைந்தபட்சம் நாலு மாதம் அல்லாவுடைய பாதையிலே போய் அவ்வளவு முழு உற்பத்தி பற்றி கவலையுடனே நாங்கள் போகிற இடத்திலே இந்த தாவத்திலே வேலை செய்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் உண்டாக்கி கொடுக்கிற முயற்சியும் தாம் செய்வோம் என்று நியற்சி செய்யுங்கள் இந்த கூடியிருக்கிற இந்த பெரிய கூட்டம் இது அவ்வளவு பேரும் அல்லாவுடைய பாதையில புறப்பட தயாராகிவிட்டால் இன்ஷா அல்லா இந்த தமிழக தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த ஒரு அதாவது ரசூலுடைய உம்மத்தின் பக்கம் இந்த பேச்சு போய் சேராமல் இருக்க முடியாது அவர்கள் தீன்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வராது அவர்கள் தீன்படி நடக்கிற எல்லா வாய்ப்புகளும் உருவாகிவிடும் அல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்வார் ஆகையினால் முயற்சி செய்யுங்கள் மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் நான் வீடு திரும்புவது என்பது கிடையாது அல்லாவுடைய பாதையிலே நாளே மாதங்கள் பிறகு பிறகு போய் கொண்டிருப்போம் இப்பொழுது நான் நாலு மாதம் இந்த தக்காசாவை எடுத்துக்கொண்டு இந்த நம்முடைய மாவட்ட மாநிலத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் நான் போய் சேருவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தாய்கள் உலகத்திலே ஆங்காங்கே பரவி விடுவார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை உலகம் பார்க்கும் இந்த உலகம் முட்டாரில்லை இல்லை எனவே உலகம் புரிந்து கொள்ளும் உலகத்துடைய சர்வ பிரச்சனைகளுக்கு நிவாரணம் இந்த தீனிலே இருக்கிறது இந்த மார்க்கத்திலே இருக்கிறது உலகம் புரிந்து கொள்ளும் புரிகிற நேரம் தூரம் இல்லை புரிகிற நேரம் தூரம் இல்லை ஆனால் இந்த தாய்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக அமைய வேண்டும் அப்படிப்பட்ட தாய்களாக நாம் ஆக வேண்டும் உலகத்திலே எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வலிமை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆதிக்கம் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நேர்மையின் பக்கம் வருவதை விட்டு உண்மையின் பக்கம் வருவதை விட்டு உண்மையான மார்க்கத்தின் பக்கம் வருவதை விட்டு யாராலும் எக்காலத்திலும் தடுத்து நிறுத்தியதாக எக்காலத்திலும் வரலாறு இல்லவும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை எந்த சக்தியும் நிறுத்து தடுத்து நிறுத்த முடியாது கைசர் கிசா உலகத்துடைய மாபெரும் சக்திகள் அவர்கள் தடுத்து நிறுத்தத்தான் நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் சரியாக நினைக்க கூட முடியவில்லை அல்லாஹு தாலா உண்மை பக்க மக்களை கொண்டு வந்தான் அதேதான் இன்றும் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை நீதி நேர்மையாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அந்த தொழுகையினுடைய தன்மையில் இருக்குமானால் நிச்சயமாக உலகத்துடைய எந்த பெரிய சக்தியும் இந்த உலகத்திலே நேர்மையான மார்க்கம் வருவதை விட்டு தடுத்து நிறுத்த முடிந்ததும் இல்லை இனி முடியப் போவதும் இல்லை <laughs> எண்பதாயிரம் பேர் குதிரை வீரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே இருந்த சக்தி இவான் தான் அவர்களிடத்திலே இருந்த வலிமை இவான் தான் அவர்கள் நம்பியிருந்ததெல்லாம் அல்லாஹை வைத்தான் எண்பதனாயிரம் பேர் ஒன்று இரண்டு இல்லை சகோதரர்களே குறுக்கிட்டு விட்டது மிகப்பெரிய நதி அதை தாண்டி செல்வதற்கு எந்த வழியும் இல்லை அக்கறை போய் சேர வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இருந்தது ஆனால் போவதற்கு வழி இல்லை எண்பதனாயிரம் பேரும் தன்னுடைய அமீருடைய உத்தரவுப்படி குதிரைகளை அந்த மாபெரும் ஆற்றிலே இறக்கி விட்டார்கள் அதன் மீது குதிரை நடந்து செல்கிறது உலகம் அதை பார்த்தது ஈமான் கொண்டது சகோதரர்களே நம்மிடத்திலே நேர்மை இருந்தால் அல்லாஹ் நம்முடன் அல்லாஹ் நம்முடன் இருந்தால் உலகம் நேர்மையின்பால் வந்து வீரும் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது சகோதரர்களே சகோதரர்களே மதீனாவுக்கு இஸ்லாம் சென்றது ஆனால் முதலிலே இஸ்லாம் இஸ்லாத்துடைய அமல்கள் ஈமான் ஈமானுடைய அமல்கள் மதீனாவுக்கு போய்விட்டது அங்கே மக்கள் ஈமான்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் சுருல்லாய் சலாசம் போய் சேர்கிறார்கள் அவர்கள் போய் சேர்ந்த பிறகுதான் அங்கே மசித் உருவாகிறது மசிதுக்கு முன்னாலே ரசூல்லா வருகிறார்கள் அதற்கு முன்னாலே ரசூலுல்லாவுடைய அமல்கள் அங்கே வந்துவிட்டன விட்டன சோதர்களே அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் இங்கே மதீனாவாசிகளுடைய பாதுகாப்பு எப்படி அதற்காக என்ன செய்ய வேண்டும் அல்லாஹும் அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தான் ரசூலுல்லாய் சல்லாசம் அதற்குரிய எல்லா வழிமுறைகளும் கையாண்டார்கள் சோதர்களே மதீனாவுக்கு வந்த பிறகு அதாவது வருகிற அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தாலா மேராஜுக்கு அழைத்தான் சூழல்லா சல்லா அவர்களை அங்கே அழைத்து தொழுகையை கொடுத்தான் தொழுகை என்பது என்ன சோதர்களே அல்லாவுடைய சக்தியிலிருந்து நேரடியாக பயன்படுவதற்குரிய சேரான வழி தொழுகை என்பது அல்லாஹனுடைய சக்தியிலிருந்து ஒரு மூமின் பயனடைவதற்கு வழி என்ன தொழுகைதான் வழி தொழுகை இவ்வளவு உயர்ந்த வழி அல்லாவிலிருந்து நேரடியாக இதையும் கேட்டு பெற முடியும் இதை அல்லாஹு தாரா மக்காவில் இருக்கும் பொழுதே அமல்படுத்தி விடவில்லை மக்காவில் இருக்கும்போது கஷ்டங்கள் துயரங்கள் தொல்லைகள் எல்லாம் ஏராளமாக ஆனால் இந்த தொழிலின் மூலமாக நேரடியாக அல்லா அந்த உதவி வருவதை மக்காவில் இருக்கிற காலத்தில் அல்லாஹு தலா அமல்படுத்திக் கொடுக்கவில்லை சூழ்நிலாவும் வாங்கி வரவில்லை சோதர்களே மக்காவில் இருக்கிற காலத்திலேயே அல்லாஹு தாலா இந்த தொழுகையின் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது அல்லாவுடைய சக்தியிலிருந்து நேரடியாக பயன்பெறுவது அல்லாவுடைய சக்தியிலிருந்து நேரடியாக எல்லா காரியங்களையும் வாங்கிக் கொள்வது என்பதை மக்காவிலே ஒரு சமயம் அமல்படுத்தி இருந்தால் சஹாபாக்கள் இப்படி நினைக்க கூடும் ஏன் ஏன் மக்காவிலே அல்லாஹனுடைய வீடு இருக்கிறது பைத்துல்லா இருக்கிறது காபத்துல்லா இருக்கிறது காபத்துல்லா இருக்கிற காரணத்தினால் தான் நமக்கு தொழுகையும் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாவுடைய சக்தியிலிருந்து பயன்பெறுகிற வாய்ப்பும் காபத்துல்லாவின் காரணமாகத்தான் கிடைத்தது எந்த ஒரு நம்பிக்கை வந்துவிட வாய்ப்பிருந்த காரணத்தினாலே அல்லாஹு தாரா காபத்துல்லாவை விட்டு வெளியே போக சொல்லி தொழுகையிலிருந்து பலன் பெறுகிற அல்லாவுடைய சக்தியிலிருந்து வல்ல வல்லமையிலிருந்து பலன் பெறுகிற வரிய அல்லாஹ் இருக்கிறார் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சஹாபாக்களுடைய நிலையை பார்த்து கவலைப்படவும் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் இவர்களுக்கு மக்காவிலே இருக்கும் பொழுது ஈமான் பக்குவமடைந்தது அதே போல மற்றவர்களும் ஈமானை பக்குவமடைய செய்வதற்கு எல்லா வழிமுறைகளும் இவர்கள் கையாண்டார்கள் இப்பொழுது இங்கே வந்துவிட்டோம் இவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு பக்குவப்பட்டவர்களுடைய இமானை மேலும் பாதுகாப்பதற்கு என்ன வரி செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதற்காகத்தான் மஸ்ஜிதை கட்டினார்கள் அங்கே சில அமல்களை சொல்லி தந்தார்கள் அந்த அமல்களின் மூலமாக தங்களுடைய ஈமானையும் தங்களுடைய அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையும் பாதுகாப்பதற்குரிய வழியை சொல்லி தந்தார்கள் முதலில் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள் மதினாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜித் கட்டிவிட்டார்கள் மஸ்ஜித் உருவாக்கி விட்டார்கள் மஸ்ஜித் உருவாக்கி சொன்னார்கள் இப்பொழுது தனித்தனியாக தொழுவது என்பதில்லை எல்லோரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவோம் என்று சொன்னார்கள் சில சமயங்களிலே தாலிமுடைய ஹல்காக்கள் மசாயில் மசாயில் இரண்டு வகையான ஹல்காக்களும் ஏதாவது ஜமாத்துகள் வெளியே சென்றிருக்கிறது அந்த ஜமாத் திரும்பி வந்திருக்கிறது அந்த ஜமாத்துடைய கார்குசாரி மசித் நபையிலே கேட்கப்படுகிறது அவர் ஜமாத்து புறப்பட்டு போகப் போகிறது அந்த ஜமாத்துகளுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லாய் சலாசம் அவைகளுக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு தேவை வந்துவிட்டது தக்காசா வந்துவிட்டது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாபாக்களை கூட்டுவதற்காக வேண்டி ஒரு சாவி அனுப்புகிறார் அந்த சாவி தெருவிலே போய் வெளியிலே போய் அசலாத்து ஜாமியாத்துன் அசலாத்து ஜாமியாத்துன் என்று அழைப்பு கொடுக்கிறார் சாபாக்கள் மஸ்ஜிதிலே சேர்ந்து விடுகிறார்கள் அந்த தக்காசாவை பூர்த்தி செய்வதற்காக சகோதரர்களே இந்த சப்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேரும் மசீதிகளுக்கு வந்து விடுவார்கள் ஏனென்றால் சூழ்நிலை அழைக்கிறார்கள் ஒரு தேவை இருக்கிறது தக்காதா இருக்கிறது பூர்த்தி செய்ய வேண்டும் அவ்வளவு பேரும் செல்வந்தர்களும் சரி ஏழைகளும் சரி பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி வியாதியஸ்தர்களும் சரி அந்த வியாதியஸ்தர்களுக்கு பணிவிடை செய்து எல்லோருமே மசை நோக்கி வந்து விடுகிற பழக்கம் இருந்தது சூலுல்லாய் சல்லாசலம் அவர்களுக்கு சொல்லுவார்கள் இவ்வளவு பேர் தேவை அவ்வளவு பேர் எழுந்து நின்று விடுவார்கள் இவர் அதற்கு அமைவாக இருப்பார் பொறுப்புதாரியாக இருப்பார் இந்த இடத்திற்கு போய் இந்த வேலை செய்ய வேண்டும் அவர்கள் அனுப்புவார்கள் சோதர்களே அவர்களே யாரை போகச் சொல்லப்படுகிறதோ யார் எழுந்திருக்கிறார்களோ அவர்களை அனுப்புகிறார்களோ அவர்களிலே யாருமே நாயகமே எனக்கு ஒரு வேலை இருக்கிறது எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்னால் இப்போது போக முடியாது உதிர் சொன்னவர்கள் யாரும் இல்லை காரணம் சொன்னவர்கள் யாரும் இல்லை அவ்வளவு பேரும் போய்த்தான் இருக்கிறார்கள் போனவர்கள் போக இருக்கிறவர்கள் அழுவார்கள் எந்த காரணத்தினால் என் பெயர் சொல்லப்படவில்லை எந்த காரணத்தினால் என்னை அனுப்ப விடவில்லை என்ன நிகழ்ந்து விட்டதோ என்று அவர்கள் நாங்கள் போக முடியவில்லையே எங்களை போக சொல்லப்படவில்லையே என்று அழுகிறவர்களாக மீதம் இருந்தவர்கள் இருந்தார் சோதர்கள் இப்படி யாராவது அனுப்பப்பட்டு விட்டார்கள் அடுத்தவர் அனுப்பப்படவில்லை அழுகிறார் நான் அல்லாவுடைய பாதையில போக முடியவில்லையே என்று அழுகிறார் சகோதரர்களே அல்லாவுடைய பாதை அப்படி அழுகப்பட வேண்டிய பாதை ஆனால் நாம் புரியாத காரணத்தினாலே போகாதவர்கள் சிரிக்கிறார்கள் போகிறவர்கள் அழுகிறார்கள் நடக்க வேண்டியது என்ன போகிறவர்கள் சிரிக்க வேண்டும் யாருடைய உயிர் போகிறதோ அவர்கள் சிரிக்க வேண்டும் யாருடைய உடமை போகிறதோ அவர்கள் சிரிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் போகாதவர்கள் அழுக வேண்டும் இதுதான் அங்கே நடந்தது ஆனால் போக முடியவில்லை என்று அழுகிறவர்கள் பார்க்கிறார்கள் தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அடுத்த வீட்டுக்காரர் அல்லாவுடைய பாதையில் போயிருக்கிறார் என்று தெரிந்தால் இவர் அந்த வீட்டுடைய எல்லா வேலைகளையும் தன்னுடைய பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்வார் சோழர்களை இந்த காலையிலே கார்குதாரி கேட்டோம் இல்லையா நீங்களும் கேட்டீர்கள் இன்று பல ஆண்டுகளாக தொடர்ந்து வேலையும் முயற்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வரை நாம் இப்படி சொல்ல ஒரு உறுதியான நிலைக்கு வரவில்லை எங்களுடைய இந்த மஹல்லாவிலே அல்லது எங்களுடைய இந்த பகுதியிலே இத்தனை மசித் இந்த மசிதிகளிலே ஐந்து அமல் முழுமையாக ஐந்து அமலில் எங்களுடைய மஹல்லாவில் இருக்கிற அவ்வளவு பேரும் கலந்து கொள்கிறார்கள் அவ்வளவு பேரும் செய்கிறார்கள் ஐந்து அமலை அவ்வளவு பேரும் செய்கிறார்கள் மஹல்லாவில் இருக்கிற மசிதை சுத்தி இருக்கிற அல்லது சித்தூரில் இருக்கிற அல்லது பெரிய ஊரில் இருக்கிற இந்த பள்ளிக்கு அவ்வளவு பேரும் பள்ளி சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரும் ஐந்து அமல்களையும் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற நிலைக்கு நாம் இன்னும் வரவில்லையே என்று ஏங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சோதர்களே இன்னைக்கு விரும்பப்படுகிற விஷயம் இதுதான் இந்த பூரா மஜ்மாவும் எழுந்து தயாராகி விட வேண்டும் நாங்கள் பூரா மாநிலத்தையும் சென்று வீடு வீடாக தெரு தெருவாக உழைத்து உழைத்து ஊரிலே இருக்கிற நகரத்திலே இருக்கிற இந்த மாநிலத்திலே இருக்கிற அவ்வளவு பேரும் அத்தனை செய்திகளும் அல்லாவுடைய ஹுக்கும்படி நடக்கிறவர்களாக ஆண்கள் மசிலுக்கு வந்து ஐந்து அமல்களை செய்து அல்லாவுடைய ஹுக்கும்படி நடக்கிறவர்களாக நடக்க வைக்கிறவர்களாக பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே அல்லாவுடைய ஹுக்கும்படி நடக்கிறவர்களாக நடக்க வைக்கிறவர்களாக அடுத்த நம்முடைய இது போன்ற ஒரு ஜோடு நடப்பதற்கு முன்னாலே நாங்கள் எங்களுடைய இந்த பகுதியிலே இவ்வளவு உயர் செய்வோம் இவ்வளவு உயர் செய்வோம் அடுத்த ஜோடுக்கு முன்னாலே எங்களுடைய இலாக்கர்களிலே எங்களுடைய பகுதிகளிலே நூற்றுக்கு நூறு அவ்வளவு பேரும் ஆண்கள் பள்ளியிலே பெண்கள் வீடுகளிலே அல்லாவுடைய ஹுக்கும்படி நடக்கிறார்கள் ஆண்கள் மசிதிலே ஐந்து அமல்கள் பரிபூர்ணமாக செய்கிறார்கள் வெறும் தொழுகிறார்கள் ஐந்து அமல்களை பரிபூர்ணமாக செய்கிறார் சோதர்களே இதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை என்றால் என்னதான் செய்ய போகிறோம் சோதர்களே சோதர்களை போல எல்லா ஜில்லாக்களும் இங்கே இருக்கிறீர்கள் எல்லா ஜில்லாவுடைய நபர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்க இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து அதாவது உங்களுடைய ஜில்லாக்கள் வந்திருக்கிற அவ்வளவு பேரையும் சேர்த்து எத்தனை ஜமாத்துகள் நாலு மாதத்துக்காக நீங்கள் அனுப்ப முடியும் கொஞ்சம் யோசிக்கணும் நாங்க யோசிச்சு வந்தோம் இப்படித்தான் வந்தோம் அப்படித்தான் வந்தோங்கிறது இல்லை எப்படி பதில சொன்னார்களா இல்லையா பதிலுடைய முன்னூத்தி பதிமூணு பேருடைய சிவத் அதான் இன்னைக்கு தேவை சகோதரர்கள் வெறும் இல்லை அல்லாவுடைய கிருபையில அதிகமான அளவு ஜமாத்துகள் பெயர்கள் வந்திருக்கு நாலு மாசம் நாற்பது நாள் எல்லா பேர்களும் வந்திருக்கு இன்ஷா அல்லா இந்த ஜமாத்துகள் அல்லாமல் நிறைய பேர் பேர் கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க வந்தவங்கல்ல கொஞ்சம் பேர் தான் பேர் கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் பேர் கொடுக்கல நீங்க முயற்சி செய்யணும் உங்க ஜில்லால உட்கார்ந்து பேசுறதே தவத்துறை பேச்சு தான் பேசணும் அப்படி மிசாஜ் உண்டாக்கணும் ஜில்லாவில் உட்கார்ந்து பேசும்போது அது என்னாச்சு இது என்னாச்சு தண்ணி கிடைச்சிச்சா சோறு கிடைச்சிச்சா ஒது செஞ்சீங்களா ஒண்ணுக்கு இருந்தீங்களா இது நடக்கும் ஆட்டோமேட்டிக் நம்ம செய்ய வேண்டியது இல்லை பேச வேண்டியது இல்லை எப்படியாவது நீங்க முயற்சி செய்து பத்து ஜமாத் செஞ்சீங்க முப்பது ஜமாத் நியத் செய்வீங்க இங்க வந்து இன்னொரு பத்து ஜமாத் அதிகமாக்கணும் இன்ஷால்லா இதுக்காக வேண்டி ராத்திரி பேசுங்க முயற்சி செய்யுங்க காலையில் இன்ஷால்லா மறுபடியும் பேர் கொடுங்க இரவு அல்லாஹ் இடத்துல கேளுங்க எல்லாத்தோட உயிரூட்டக்கூடிய செய்தி அல்லாஹு தாலா இடத்துல கேட்கறதா அதனால செய்ய இன்ஷால்லா சுபுக்கு பிறகு பயன் நடக்கும் நாங்க இப்ப சமீபத்தில் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது ஒரு பள்ளியில சாதாரணமா அங்க மூணு மூணு நாள் தங்குறோம் எந்த விமானத்து போனாலும் மூணு நாள் ஒரு பள்ளியாசல தங்க வைக்கிறாங்க ஆனா உண்மையில இந்த உள்ள ஐரோப்பிய நாடுகள் அதையும் பல நாடுகள் அல்லாஹ் தாலா தொகை தந்த வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த பக்கம் போய் பார்த்துட்டோம் இதுல இந்தோனேஷியாங்கிறது ஒரு வகையான நாடு எப்படி நாடுன்னு சொன்னா சொல்றா அந்த முதல் விஷயம் இதை சொல்லிடுறேன் ஒரு மஜிலிசுல் உலமா அப்படின்னு இருக்காங்க ரெண்டு இருக்காங்க மஜிலிசுல் உலமா ஒண்ணு நகரத்தில் உலமா ஒண்ணு ஏன்னா இதுவும் உலமாக்கல் சபை தானே மஜிலிசுல் உலமான்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு கொஞ்சம் வாலிபர்கள் அதிகமா பிரயாசம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நகவத்துல் உலமா அப்படின்னு வச்சிருக்காங்க மஜிலிசுல் உலமா தலைவரையும் சந்திச்சு பேசணும் நகவத்துல் உலமா தலைவரையும் சந்திச்சு பேசணும் ஆனா நகவத்துல் உலமா கூட்டம் எதுவும் நடந்துகிட்டு இருக்கல மஜிலிசுல் உலமாவுடைய கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப சொன்னாங்க இன்னைக்கு மூணாவது நாளா கூட்டம் நடக்குது கூட்டம் முடிய போகுது அப்பதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு இப்படி கூட்டம் நடக்குது சரின்னு சொல்லி நான் சொன்னேன் போலாம் அங்கே அப்ப சொன்னாங்க அவங்க கூட்டம் முடிய போகுதேன்னு சொன்னாங்க அப்படி இல்ல நம்ம போவோம் யாரை சந்திக்கிறோமோ சந்திக்கிறோம் இப்படி இந்தியா அறிஞ்ச மாத்து வந்திருக்குது தாவத்துடைய வேலை அதுல யாருக்காவது அறிமுகம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதுல பல பேர் வந்து அரபி நல்லா பேசவும் செய்யறாங்க ஜமாத்துகள்ல போய் வந்த பழக்கம் இருக்கு இல்ல பொதுவாகவே அரபி பேசுற பழக்கம் இருக்கு அப்படி பல பேர் அரபி பேசவும் செய்யறாங்க சரின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போனோம் கூட்டம் முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கிறான் அங்க என்னன்னு சொன்னா பொதுவா அந்த பெரிய ஹோண்டா மாதிரி ஒரு வண்டி எல்லா வீட்லயும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வண்டி இருக்குங்க வண்டிங்கிறது சாதாரண நடந்து போறாங்களே பார்க்க முடியாது எல்லாருமே வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க காரணம் அங்க பெட்ரோல் விலை ரொம்ப கம்மி இங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா விற்கிற நேரத்தில் அங்க வெறும் பதினெட்டு ரூபாய் விற்கிது ஆனா அங்கத்த ரூபாய் சொல்லும் போது பெருசா சொல்லுவாங்க அதாவது சாதாரணமா ஒரு சின்ன பொருள் கூட பெரிய விலையா இருக்கும் மாத்திரைகள்லாம் கேட்டா ஒரு மாத்திரை எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் அப்படித்தான் மாத்திரை ஆனா என்ன சொன்னா நம்ம ஒரு ரூபாய்க்கு அங்க இருநூறு ரூபாய் இந்தியா ஒரு ரூபாய்க்கு அங்க இருநூறு ரூபாய் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு போடுற இன்சுலின் பாட்டில் சின்ன பாட்டில் ஊசி பாட்டு பாட்டில் நீ போடுறீங்களா நீங்க போடுறீங்களா இல்லையா சக்கரை வியாதிக்கு இன்சுலின் போடுறாங்க இவ்வளவு பெரிய பாட்டில் போட்டா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு சாதாரணமா வரும் அவ்வளவுதான் இந்த பாட்டில் இங்க வந்து ஒரு சின்ன கம்மி விலையில விற்கிது அங்க ஒரு பாட்டில் என்ன விலையை சொன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதை கேட்டாலே சக்கரக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆனா அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ரூபாய் எவ்வளவு வரும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் ஏன்னா ஒரு நம்ம ஒரு ரூபாய்ங்கிறது அங்க இருநூறு ரூபாய் அப்ப ஏறக்குறைய வந்து ஒரு லட்ச ரூபாய்ங்கிறது ஐயாயிரம் ஐநூறு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அங்க தருன்னு சொன்னா இங்க ஐநூறு ரூபாய் ஒரு லட்சத்து தான் அறுநூறு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் கிட்ட வரும் அப்படி ஒரு பொருளுக்கு வேலை அப்படி இருக்கும் ஆனா பெட்ரோல் வேலை மட்டும் கம்மி வெறும் பதினெட்டு ரூபா இந்தியா ரூபாய்க்கு பதினெட்டு ரூபா பெட்ரோல் அதனால நிறைய வண்டி போய்கிட்டே இருக்கும் சரி மஜிலிஸ் போனா அங்க பேசிட்டு எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க சரி அந்த தலைவர் இவருன்னு சொன்னாங்க அவரை சந்திச்சு முசாவை பண்ணி பேசணும் அப்புறம் பேசணும் என்ன பேசிட்டே போது பார்த்தா சில பெண்களும் போய்கிட்டு சும்மா தலையில மட்டும் அந்த கட்டு கட்டிட்டு சும்மா மேல எல்லாம் சாதாரண ஒரு பனியன் அல்லது சின்ன டி ஷர்ட் பிறகு பேண்ட் பேண்ட்டை தவிர அங்க வேற ஒண்ணு இல்லவே இல்லை ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி பேண்ட்டை தவிர வேற இல்லவே இல்லை அப்போ போட்டு பொம்பளை எல்லாம் அந்த வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க நான் கேட்டேன் என்ன வந்து இங்க இருந்து எதுக்கு இங்கே பொம்பளை போறாங்க அப்ப சொன்னாங்க வந்து இவங்களும் மஜிலேஸ்வரமா ஆலிமாக்கள் அதனால இவங்களும் அதுல வருவாங்க எல்லாரும் தான் ஒன்னா தான் பேசுறது இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் விரும்பப்படுகிற நிலை இதுதான் முன்னேற்றம் என்ற பெயராலே நாளைக்கு உலமாக்களும் இந்த நிர்பந்தத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் ஏன்னா அவங்க போய் போய் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன் பெண்கள் வந்து ஆலிமாவா இருக்கிறாங்க வந்து கூட்டத்தில் உட்காந்து பேசினா என்னதான் மேல தலை மூடி இருக்கு இல்லையா பாக்கி எது எப்படி இருக்குங்கிறத பத்தி கவலை இல்லை தலை மூடி இருக்கணுமா பாக்கிய பத்தி பிரச்சனை இல்லை எல்லாரோட உட்காந்து வரிசையா உட்காந்து பேசுறாங்க ஒரு விழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு விழா அங்க நடந்துச்சு அப்ப நம்ம ஜமாத்தில் போயிருக்கிறவங்க பொதுவாக அப்படி அங்க உள்ள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாத நிலைமைகள் தெரியாத நல்லா கலந்துக்கிறது இல்ல இருந்தாலும் நம்ம கூப்பிட்டாங்க அதனால போனோம் போன உடனே பேசிட்டு வந்துடுறதுன்னு சொல்லி போனோம் போய் பள்ளிவாசல்ல ஒரு சின்ன பள்ளிவாசல் தான் ஒரு நூறு பேர் ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க அதே இதில் பின்னால பெண்கள் ஒரு முன்னூறு பேர் நானூறு பேர் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு ஓப்பனா தான் இருப்பாங்க அங்க அப்படி உட்கார்ந்துருக்காங்க சரி நான் போய் மேலா பக்கத்தில் உட்கார்ந்தேன் என் பேர் சொல்லி அறிவிப்பு சொல்றாங்க தமிழ்நாட்டில இருந்து ஜமாத் வந்திருக்கு இன்னாரு வந்திருக்காரு இவர் பேசுவாரு அப்படின்னு ஆனா குரல் கேட்டா பொம்பளை குரல் மாதிரி இருக்குது இல்லாம ஏர்போர்ட்ல இது செய்வாங்களா இல்லையா அலோன் செய்யும்போது அப்படி மிருதுவா நளினமா அவன் ஏரோப்ளான்ல நிறைய காசு கொடுத்து போறதுனால அவனுக்கு அறிவிப்பும் அப்படி இருக்கும் அதுக்கு நேர் மாத்தமா ரயில்வேல போய் அறிவு பார்த்தோம்னு சொன்னா ஆகாது போகாது பிடிச்சு போட்டிருப்பா நெல்லை எக்ஸ் பிரஸ் மணி ரெண்டு முப்பது இக்கு வருமென்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ரயில்வே ஏதானது இதுக்கு நேர் மாசமா இருக்கும் இதுல ஏர்போர்ட்ல அப்படி ஒரு சத்தம் வருது என் பேர் சொல்லி சத்தம் வருது என்னடா எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா கடைசி மெஹராப்ல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு மெஹராபுல சுத்தி வர ஆம்பளை பின்னால பொம்பளை நடந்தது உண்மை கண்ணால பார்த்தது என்னன்னு கேட்டா அறிவிப்புக்கு அதான் அழகா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால அந்த பொண்ணு கொண்டு வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணா இருக்கும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு உட்கார்ந்து சரி நம்ம என்ன சொல்ல முடியும் அது மாதிரி சப்பில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பள்ளிவாச சப்பில என்ன சொல்ல முடியும் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இது மாதிரியான ஒரு தவறான நிலை உலகத்திலே முன்னேற்றம் என்ற பெயராலே பெண்களுடைய மூணு விஷயங்கள் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அது எல்லாத்த விட பெரிய விஷயம் பெண்கள் உரிமை மற்றதெல்லாம் கூட இரண்டாவது சொல்லலாம் அடுத்தது கேட்டா பொருளாதாரம் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் வேணும் பெண்கள் சமமா பெண்கள் ஆண்கள் சமமா இருக்கணும் இரண்டாவது பொருளாதாரம் மூணாவது அரசியல் இந்த மூன்று பிரச்சனைகள் இன்றைக்கு உலகத்தை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கு அரசியல் பிரச்சனையில தான் அத்தனை அதாவது குழப்பங்களும் பிரச்சனைகளும் நாட்டுக்கு நாடு மோதல்களும் இதுவெல்லாம் அரசியல் ரீதியாக அடுத்து அந்த அரசியலை வைத்து பயன்படுத்துவதை எதை வச்சு எதுக்கு பயன்படுத்துறாங்க பொருளாதாரத்துக்கு நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஆண்கள் பெண்களுடைய சிந்தனை பூரா என்ன ஆகுது பெண்களும் ஆண்களும் சமமா இருக்கணும் எல்லா வகையிலும் சமமா இருக்கணும் ஆண்கள் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி பெண்கள் நடக்கணும் எல்லா விஷயத்திலும் பள்ளிவாசல்ல ஆலிமா பொம்பளை உட்கார்ந்து அங்க படிக்குது அதே போல இன்னொரு பள்ளியாசல தங்கி இருந்தோம் பக்கத்துல ஏதோ விழா நடந்துச்சு அங்க பார்த்தா எல்லா வாலிப பெண்கள் வந்து தப்பு அடிச்சுக்கிட்டு வைத்து படிக்கிறாங்க ரொம்ப அழகான குரல் இந்தோனேஷியா குரல் இருக்குது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய குரல் அதெல்லாம் இயற்கை அமைக்கிறான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசல்ல மோதினார் பாங்க சொல்றதை கேட்டு கேட்டு ஆலிம் சாக்கர அஜத்துமார்களுக்கு என்ன ஆகி போச்சு உணர்வே இழந்து போச்சு நல்ல ஓசைகளை ரசிக்கிறதுங்கிற தன்மைய இதுல உட்கார முடியாது என்ன சொன்னீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமா அதாவது நம்ம கேட்டு கேட்டு அந்த நயமான ஓசைகளை கேட்டு ரசிக்கிற ரசனையே போயிடுச்சு அதுவும் இங்கெல்லாம் பார்த்தா பஜர்ல எங்க மதுசாலாம் கேட்டா அஞ்சு பள்ளிவாச பாங்கு சகிக்க முடியுமா அஞ்சு பள்ளிவாசம் ஒரு பள்ளிவாசம் வாங்க கேட்க முடியல அஞ்சு பள்ளி அசபான் ஆனா சில இந்தோனேஷியாவோட சின்ன பையன் கூட அது ஒரு வகையில் அல்லாஹால சில விஷயம் கொடுத்திருக்கா அலிபா தா சொல்லிக் கொடுக்கும்போது பேத்தே எந்த நாட்டிலும் சொல்லிக் கொடுக்கறது அது நம்ம நாட்டுல பேத்தே சேன்னு வருது அது எந்த லெஜால வருது தெரியல எந்த சட்டத்துல வருது தெரியல ஆ பா தா அப்படிதான் சொல்லிக் கொடுக்காங்க ஆனா பா சொல்லும் போதே கல்கலாவுடைய அந்த உச்சரிப்பு அப்படியே வரணும் அப்படி வந்தாதான் அடுத்த இடத்துக்கு போறாங்க சின்ன சின்ன மக்தபுகள் அங்கங்க நடக்குது அந்த மக்தபுல ஓதுறாங்க ஆனா ஓய்வு கொடுக்கறது கூட பொம்பளை பிள்ளைதான் பையனும் கூட இருப்பாங்க எல்லாம் ஒன்னாக உட்காந்து ஓய்வு கொடுக்குறாங்க அதை ஒண்ணு அவங்க ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசமே வச்சுக்கிறல ஆனா அது வச்சுக்காம இருக்க முடியுமா ஆனா வெளியே காட்டிக்கிறல உட்காந்து ஓதி கொடுக்கறது இங்க ஒரு பையன் உட்காந்து ஓதி கொடுக்குறாரு இங்க ஒரு பொண்ணு உட்காந்து ஓதி கொடுக்குது இங்க கொஞ்சம் பிள்ளைங்க அங்க கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் நாமளும் பள்ளியாசல் தான் இப்போ அவங்களும் பள்ளியாசல் தான் அவங்க பள்ளியாசல் தான் இது நடக்கிறது பள்ளியாசல் தான் சில சமயத்துல பெண்கள் ஹல்கா நடக்குது குரான் ஓதுறாங்க வெள்ளிக்கிழமையில அதிகமா பல இடங்கள்ல லோகருக்கு பிறகு வந்து குரான் ஜுமாவுக்கு பிறகு வந்து குரான் ஓதுறாங்க நாங்க படுத்திருக்கிறோம் ஒரு இடத்துல போன புதுசில ஒரு இடத்துல படுத்திருக்கிறோம் பார்த்தா திடீர் சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா ஒரு எட்டு பத்து பொம்பளை உட்காந்து குரான் வச்சு ஒதுக்கிட்டு இருக்காங்க மைக் வச்சு அழகா நாங்க முடிச்சு பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் நம்ம முன்னால பொம்பளை பிள்ளை உட்காந்து இருக்கிறாங்க சும்மா படங்க பரவாயில்ல நாங்க ஓடுறோம் கேட்டுக்கிட்டே படுத்துறீங்க அவ்வளவு குளோஸ்னஸ் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை நான் எதுக்கு சொல்ல வர உலகம் அந்த பொங்கல போய்கிட்டு இருக்கு இது தெருக்கல்ல போய் பார்த்தால் பள்ளிவாசல்ல தொழுக வர்றவங்க உண்மையிலேயே இந்தோனேஷியாவில பள்ளிவாசல்ல ஒரு பெரிய நாடு உலகத்திலேயே அதிகமா ஹஜ்ஜுக்கு வர்ற நாடுன்னு சொல்றோம் தொழுகிறவங்க அஞ்சு நேரம் தொழுக வர்றவங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கணும் அது கீழே உள்ளவங்கள பார்க்க முடியாது அல்லது அஞ்சு வயசு கீழே இருக்கணும் அஞ்சு வயசு கீழே இல்ல ஐம்பது வயசுக்கு மேல இடப்பட்டவங்கள பார்க்க முடியல இடப்பட்டவங்கள நம்ம போயிருக்கிறோம் ஜமாத் போயிருக்கிறோம் ரோட்ல போற அவ்வளவு பேர் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களை தவிர யாரும் அங்க இல்லவே இல்லை இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் இருக்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் எங்கே இருக்கிறாங்களா இந்துக்கள் ஏதோ ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் எங்கே இருக்கிறாங்க புத்த இருந்து ஒரு பர்சன்ட் அதுவும் அவங்க இருக்கிற ஏரியா தனி எல்லாம் சரி நம்ம ரோட்ல இருந்து அவ்வளவு பேர் முஸ்லீம்கள் ஆனால் இந்த ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் பள்ளிக்கு தொழுகு வர்றாங்க பாக்கி தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் பள்ளிக்கு தொழுகு வர்றதில்லை வர்றதில்லைங்கிறது மட்டுமல்ல நம்ம ஜமாத் போயிருக்கிறோம் வெளியே போறோம் சந்திக்கணும் முஸ்லீம்களை சந்திச்சு பேசணும் இங்க என்ன ஒரு முஸ்லீமா இல்லையா முதல்ல அடையாளம் காட்டணும் எனக்கு தெரியாது எல்லாரும் இருக்கிறாங்க இங்க அடையாளம் காட்டினாலும் பேச முடியும் அங்க யாருக்கு வேண்டாலும் பேசலாம் ஆனால் அவர்கள் பேசுறதெல்லாம் குறிப்பிட்ட சில நபர்கள் தொழிலாளிகள் தொழிலாளி ஆறுக்குள்ள வாய்ப்புள்ளவர்கள் பேசுறாங்க பாக்கி உள்ள தொண்ணூத்தி அஞ்சு பெர்சென்டை நம்முடைய நாட்டில் நாம் காவிர்களை எப்படி நடத்துறோமோ அதே போல அவங்க வச்சிருக்காங்க காப்பிரா அவங்க ஃபீல் பண்றதே காவிரா தான் ஃபீல் பண்றாங்க இவங்களுக்கு தீனுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா பத்தி வர்றதே இல்லை நிறைய ஏரியாக்கள் இருக்கு அங்க போய் பார்த்தா எல்லாம் குடிசை தொழில்கள் அங்க போய் பார்த்தா ஆம்பளை பொம்பளை அது இது ஒண்ணு அவங்ககிட்ட போய் எந்த தீனுடைய விஷயம் பேசுறதுக்குள்ள எந்த விதமான இஷ்டேதாவது அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியல இப்படிப்பட்ட உலகத்துல நாம நம்முடைய தீனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் வயசு தந்திருக்கிறார் வாழ்க்கை தந்திருக்கிறார் திறமை தந்திருக்கிறான் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் பணங்காசம் தந்திருக்கிறான் தரலன்னு சொல்றது நான் ஒத்துக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க இந்த அஜித்துல பணம் இருக்கு அதனால பேசுறாரு நிச்சயமா கிடையாது என்ன வந்து வேலை பண்ற கணக்கு கேளுங்க நான் காட்டுறேன் எவ்வளவு பணம் இருக்கு சில பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமா அப்படியெல்லாம் கிடையாது நாமளா உண்டு பண்ணிக்கிறோம் இந்த இந்த தேவைக்காக இதுக்காக உண்டு பண்ணிக்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு ஜமாத்துல பெரிய செலவெல்லாம் கிடையாது இந்தோனேஷியா போனா எழுபதாயிரம் ரூபாய் செலவுன்னு சொல்லி போனோம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தையாயிரம் ரூபாய் செலவாச்சு அதுலயும் வேணும் நம்மளா சமைச்சு சாப்பிட்டா அங்கத்த சாப்பாடு கொடுத்து அதை சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னா இன்னும் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் நமக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது அங்க எல்லாம் உப்பு இல்ல உரப்பு இல்ல அது இல்ல மிளகு இல்ல சீரகம் இல்ல கடுகு இல்ல வெங்காயம் தக்காளி எண்ணெய் விளையாது தண்ணி இவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை இந்த மருந்து கடையில் வைக்கிற சாமான் பூரா நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு கசகசா சுக்கு பெருங்காயம் பெருங்காயம் ஏதோ காயத்துக்கு போற மருந்து மாதிரி ஒன்னா இருக்கு அதுதான் நிக்குது அங்க எதுவுமே கிடையாது வாய வைக்க முடியாது அதனால நம்மளே சமையல் செஞ்சு சாப்பிட்டுறோம் அப்படி பார்க்கும் போது அதனால ஏற்படுற செலவு இல்லைன்னா இன்னைக்கு வெளிநாடு போறதெல்லாம் ஒரு லட்ச ரூபாய் செலவுன்னு சொல்றதெல்லாம் எல்லா பூரா செலவு கணக்கு சேர்த்து இல்லைன்னு சொன்னா அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு எப்படி ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் மிச்சமா முப்பதாயிரம் ரூபாய் செலவுங்கிறது நம்ம பூரா நாலு நாலு மாசம் நாமளே சமைச்சு சாப்பிட்டா தான் முப்பதாயிரம் ரூபாய் செலவு ஆனா அப்படி சமைச்சு சாப்பிடுறது வராது அல்லாஹால வந்து நம்ம விரும்புறது இல்ல ஆனா மக்கள் விடுறது இல்ல சாப்பாடு இல்லாம விடுறது கொடுக்காம விடுறது இல்ல நம்ம இடத்துக்கு வந்தா விடுவோம் வெளிநாட்டு ஜமாத்து வந்தா நம்ம சாப்பாடு கொடுக்காம விடுவோமா உள்ளே நல்ல சாப்பாடு கொடுக்க பார்ப்போம் அதனால நம்ம சாப்பாடு எதிர்பார்த்து போகல ஆனா தான் கொடுத்தா அந்த வகையில எல்லாருமே நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு நம்முடைய இல்மை பிரயோகிக்கிறதுக்குள்ள சரியான இடமே அதுதான் இல்லைன்னு சொன்னா நம்ம இல்மை யார்கிட்ட கொடுக்கறது நம்ம இல்முக்கு மார்க்கெட்டே இல்லையே ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்யற முதல்ல மார்க்கெட் பண்ணிக்கிறதா மார்க்கெட்டிங் வழிபாத்துக்கு தான் உற்பத்தி பண்றான் ஆனா இன்றைக்கு அவட்ட அது இல்லை அதனால அப்படி ஒரு சந்தர்ப்பம் நண்பர்களே சகோதரர்களே நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கிற மொலானுடைய பேச்சுக்கு பிறகு முதல்ல பேர் கொடுத்தவங்களும் எந்திரிச்சு புதுசாவும் நிறைய பேர் எந்திரிச்சுங்க இன்சாலும் உங்களால் ரொம்ப சந்தோஷப்பட்டு துவா செய்வாங்க அல்லாஹத்தால கபூல் محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب اغفر وارحم وتجاوز أما تعلم إنك أنت العدل الأكرم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل عندنا سهلا إذا شئت لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا هاجة هي لك رزا إلا قضيتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم عالي كلمة الإسلام في العرب والأجم اللهم عالي كلمة الإسلام في العرب والأجم اللهم عالي كلمة الإسلام في المملكة الهندية ومن ممالك الملحقات بها اللهم اد الناس جميعا اللهم اد الناس جميعا اللهم اد أهل هذا الملك اللهم اد أهل هذا الملك اللهم اد أهل هذا الملك اللهم اد أهل هذه المنطقة اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم اللهم علمهم الكتاب والحكمة واجعلهم دعاة إليك وإلى رسولك واجعلهم دعاة إليك وإلى رسولك واجعلهم دعاة إليك وإلى رسولك اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والإشيان واجعلنا من الراشدين اللهم اهدنا واهدبنا واجعلنا سببا لمن اهتدى اللهم اهدنا بینا وجالنا لمن اهتدى اللهم جالنا من بين ايدينا ومن خلفنا ومن ايماننا ومن شمائلنا ومن فوقنا ونعوذ بك ان نختال من تحتنا رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربنا اليك فحببنا وفي انفسنا لك رب فذللنا وفي أعين الناس فعظمنا وعلى صالح الأخلاق فقبمنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى صراط المستقيم فثبتنا وعلى الأعداء أعدائك أعداء الإسلام فانصرنا